திருச்சிற்றம்பலம் திரு நம்பியாண்டார் நம்பியடிகள் அருளி செய்த திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை திருச்சிற்றம்பலம் என்னை நினைந்தடிமை கொண்ட நீடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியனாரையூர் மோக்கண் அரசு மகிழத்தி முகத்தான் முகத்தார்கரியன் என்றாலும் தன்னையே முயன்றவர்க்கு மிகத்தான் வெளியன் என்றே மெய்மை உன்னும் விரும்படியார் அகதாந்திகள் திருநாரையூர் அம்மான் பயந்த எம்மான் உகத்தானவன் பிளந்த பிளந்தவோரு கொம்பனே கொம்பனையவள்ளே கொழுநன் கமே வம்பனைய மாங்கனியை நாரையோர் நம்பனையே தன்னவலோ செய்து கொள்ளு தாழ்த்தடக்கையாய் என்னோய் பின்னவலோ செய்தவனோ பேசு பேசத்தகாதென்ன பேயருதோம் பெருச்சாளியும் என்றே சத்தகோம்படி ஏறுபதே இமையாத மூக்கள் கூசத்தகூந்தொழில் நுங்கையோ நொந்தையோ நீயுமிந்த தேசத்தவர் தொழுநாரை பதியுள் சிவகளிரே களிரே முகத்தவனாய் காயம் செந்தியின் ஒளிரோ உரு கொண்ட அளறு தோறும் பின்னரையூரல் ஆறும் பெரும் படுகர் மன்னாரையூரான் மகன் மகத்தி நில்வானவர் பல்கண் சிரம் தோல் நெறி தருளும் சுகத்தினில் நீல் பொழில் நாரை பதியோச்சோரன் மகர்க்கு முகத்தது கையந்த கையது மூக்கந்த மூக்கதனின் அகத்தது வாயந்த வாயது போலோ மடு மறுப்பே மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மன்னோ பொறுப்பையடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற ஏறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலோ மலச்செய்த வல்வினை நோக்கியே உலகை வலமரும புலஞ்செய்த காட்சிக்கு மரர்க்கு முன்னே புரீஷடை மேல் சலஞ்செய்த நாரை பதியரன் தன்னை கனிதரவே வல செய்து கொண்ட மத களீரே உனை வாழ்த்துவனே வனஞ்சாய வல்வினை நோய் நீக்கி வசனத்து அனஞ்சாயலை தருவான் அன்றோ இனஞ்சாய தேரையோர் நம்பர் மகன் தின்தோள் நெறி தருளோ நாரையூர் நம்பர் மகனாம் நாரணன் முன் பணிந்தேத்த நின்றல்லை நடாவியவர் தேரணவும் திருநாரையோர் மனோ சிவன் மகனே காரணநேயம் கணபதியே நற்கறிவதன ஆரணனுன் பொருளே என்பவகில்லை அல்லல்களே அல்லல் களைந்தான் தன் அம்பொன்புலகத்தின் எல்லை புகோ வேப்பான் ஈண்டுழவர் நெல்லல்களை செங்கழு நீர்கேட்கு திருநாரையூர் சீவன் சே கொங்கெழுதாரைங்கரத்த கோ கோவிர் கொடிய நமந்தமர் கூடாவகை வீடுவன் காவிர்த்திகள் தருநாரை பதியேற்கரும்பனை கை மேவர் கரிய இருமது தொற்றை மறு மூக்கண் ஏவீர் புருவ தீமயவள் தான் பெற்ற யானையே யானேத்திய வெண்பா என்னை நினைந்தடிமை தானே சனாதனர்க்கு நல்கினான் தேனே தொடுத்த போழில் நாரையூர் சூலம் வலனேந்தே எடுத்த மத முகத்த ஏறு ஏரிய சீர்வீரண கூடி ஏந்திழைக்கும் ஈருந்தேன் நாரிய பூந்தார்க்கு மரர்க்கும் முன்னினை நன்னலரை சீரிய வெம்பனை சிங்கத்தீனுக்கு இளையானை விண்ணோர் வேரியல் பால் தோழோனாரை பதியுள் விநாயகனே கனமதில் சூழ்நாரையோர் மேவி கசிந்தார் மனமருவினான் பயந்த வாய்த சினமருவு கூச்சாரம் புண்ட முக குஞ்சர கன்றென்றார்கு மாசாரமோ சொல்லுவான் வானீர் பிறந்த மதித்தவழும் பொழில் மாட்டளி சூழ் தேநீர் பிறந்த மலர்திறனாரை பதி திகழோ கோநீர் பிறந்த கணபதி தன்னை குலமலையின் மானீர் பிறந்த களீரென்றுரைப்பறிவ் வையகத்தே வையகத்தாரேத்த மதில் நாரையூர் மகிழ்ந்து பொய்யகத்தாருள்ளம் புகழொழிந்து கையகத்தோர் மாங்கனி தன் கொம்பண்டோ பாசமழு மல்குவித்தான் ஆங்கனினான் சிந்தை அமர்வான் அமர அமரர் தோழோ சரணாரை பதி அமர்ந்த குமரா குமரர்க்கு முன்னவனே கொடி தேரபுணர் தமராஜருதவர் தன்னுழைத்து தோன்றினே என ஆழ்நரகத்தில் அழுந்துபரே அவமதியாதுள்ளமே அல்லலர நல்ல தபமதியாலே தே சதுர்த்தோம் நவமதியாம் கொம்பன் விநாயகன் கொங்கார் பொழில் சூர்நாரையோர் நம்பன் சிறுவன் சேர்னாம் நாம் தன மனம் ஏதோ கண்டாய் என்றோ நான் மலரால் தாந்தனமாக இருந்த நன்னாரை பதி தன்னுளே சேந்தனே ஐந்து செங்கையனே நின் திரள் மரூபை ஏந்தினே என்னை ஆண்டவனே எனக்கென்னையனே ஏந்தினே என்னை ஆண்டவனே எனக்கென்னையனே திருச்சிற்றம்பலம்